الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழுலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹக்கு சுபஹான ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கவுனைன் சையீபுல் ஹரமைன் ஹபீபுல் அமரைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு சுபகான எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசியத்தை எதிர்கொள்கின்றேன் இத்தகுவாகும் கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களின் நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு துலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான வாழ்க்கையை தந்து அந்த சுருக்கமான வாழ்க்கையில ரபுல அஜத் அல்லா ஏராளமான நியமத்துக்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியாரங்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகான தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் ஏராளம் அதுல மிகவும் கண்ணியமான இம்மையுடைய வாழ்க்கையிலையும் சரி மறுமையுடைய வாழ்க்கையிலையும் சரி மனிதனுக்கு பலம் தரக்கூடிய ஒரு நியமத்தான் கலிமாவுடைய பாத்தியம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே இந்த களிமாவுடைய பாக்கியத்துக்கு அடுத்தபடியா அல்லாஹுக்கு சுபகான உலகத்தில பெருமதியான ஒரு ஞானத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்திக்கிறான் என்றா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாக்கியம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் பிள்ளைகள் பிள்ளை செல்வங்கள் கிடைக்கிறது என்றது லேசான ஒரு விடயம் அல்ல குரான்ல அல்லா சொல்றான் எஹ்லுக்குமா யசா நான் நாடினவளதான் உலகத்துல படைப்பேன் நான் நாடினவளுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பேன் நான் நாடினவளுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுப்பேன் அவ் நான் நாடினேண்டா ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டையும் கலந்து கொடுப்பேன் நான் நாடினேண்டா அந்த மனிதன் மனிதன மலடனாகவும் அந்த பெண்ணை மலடியாகவும் ஆக்குவோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குழந்தைகள் கிடைக்கிறது பிள்ளை செல்வங்கள் என்பது கண்ணியத்துக்குரியவர்களே நிச்சயமாக இந்த மின்பர்கள் என்று சொல்றோம் அது நிச்சயமாகவே அல்லாடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஆக பெரிய ஒரு ஞானம் கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பனால என்னுடைய பேச்சுடைய ஆழத்தை விளங்கிக் கொள்ளணும் யாரும் யோசிக்க போனால் அப்ப அல்லாவுடைய புறத்திலேன்னு குழந்தைகள் கிடைச்சா அவன் பாக்கியசாலி குழந்தைகள் இல்லைன்னா அவன் துர்பாக்கியசாலி இல்லை இல்ல அந்த கருத்து பிள்ளைக்குடைய பார்வை அல்லா குரான்ல தெளிவா சொல்லித்தான் நாடினவளேதான் பிள்ளையுடைய பாக்கியம் நபிசல்லாஹு அலைவசல்லமோடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னுதாரணம் நபியுடைய பதினோரு மனைவிமார்ல அல்லாஹாக்கு சுபகான ஒரு மனைவிக்குத்தான் பிள்ளையுடைய பாக்கியத்தை கொடுத்தான் அதோட ஒரு அதிக பெண்ணுக்கு தான் பிள்ளையுடைய பாக்கியத்தை கொடுத்தான் நபியுடைய இறக்கத்துக்குரிய ஒரு மனைவி ஆயிஷா ரவி அல்லா வான்ஹா அவங்க வந்து நபி அவங்ககிட்ட கேக்குறாங்க யார சூழல்லாம் அரபிகளுடைய ஒரு வளமை ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளையுடைய பேரை சொல்லி அந்த பெண்ணை கூப்பிடுவாங்க உதாரணம் ஒரு பிள்ளையுடைய பேர் அஹ்மத் என்றா உம்மி அஹ்மத் அஹ்மதுடைய தாய் என்றதாக அந்த பெண்ணை கூப்பிடுவாங்க ஆயிஷா ரவி அல்லாஹ் கவலையாக சொல்றாங்க யார் சொல்லலாம் எல்லா பெண்களும் அவங்களுடைய மகன்மாருடைய பேரை சொல்லி கூப்பிடப்படுறாங்க எனக்கும் ஒரு குழந்தை நல்லா இருக்குமே யார சொல்லலாம் நபியா சிரிச்சிட்டு சொன்னாங்க ஆயிஷா உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நீங்க உம்மி அப்துல்லா அல்லாவுடைய அடிமையுடைய தாய் என்பதாக நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க குழந்தை ஈக்கோ இல்லையோ நீங்க அப்படி ஒரு பேரை நீங்க வச்சுக்கொள்ளுவோம் அதுதான் சில அறிவிப்புகள்ல வந்திருக்கு உண்மை அப்துல்லா என்பதாக ஆயிஷா ரவி அல்லாஹ் அறிவித்த ஹதீஸ்களுக்கு உண்மை அப்துல்லா அந்த ஆயிஷா ரவி அல்லாஹ் ஹதீஸ் தான் அப்படி உண்மை அப்துல்லா என்பதாக அறிவிக்கிறார் கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பராலே எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் பிள்ளைகளுடைய பாக்கியம் குழந்தை செல்வம் என்றது கண்ணியத்துக்குரியவர்களே நிச்சயமாகவே ஆகப்பெரிய நியமம் ஆகப்பெரிய நியமம் சில மக்கள் யோசிக்கலாம் எங்களுக்கு குழந்தைகள் இல்ல நான் குழந்தைகள் நீக்கிற சப்ஜெக்ட பின்னால பேசுறேன் குழந்தைகள் இல்லாத மக்கள் சிலவங்க யோசிக்கலாம் நாங்க குழந்தைகள் இல்ல எங்களுக்கு எத்தனையோ வருட காலமா குழந்தைகள் கிடைக்கல கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு செல்லக்கூடிய முதலாவது தீர்வு அல்லா கிட்ட துவா மாத்திருந்தான் வேற எந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட பாருங்க இந்த டாக்டரை பாருங்க இவர்கிட்ட போய் இப்படி வைத்தியம் செய்யுங்க இல்ல இல்ல சிறந்த வழி குரான் முன்னுதாரணம் நீங்க அம்மா கிட்டே துவா செய்யுங்க ஏன் குரான் அல்லா சொல்றான் ஜக்கரியா அலைஹி சலாத்து வசலாத்தை நீங்க கொஞ்சம் பார்க்கலையா இந்த ஜக்கரியா அலைஹி சலாத்து வசலாம் எண்பது வயதை தாண்டின ஒரு வயோதிகர் குரான் அல்லா செல்றான் இது நாதா ரப்பஹு நிதான் ஹபியா ஜக்கரியா வசலாம் தனிமேல பயத்தோடு அல்லா கிட்ட துவா கேட்கிறாங்க قال رب إني وهن العظم مني واستعل الرأس شيبا يا الله நானோ பலகீனமாயிட்டேன் என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாயிட்டு தலைமுடியும் பழுத்துட்டு உடம்பும் ரொம்பவுமே ஏறாம பேசிட்டு ஆனால் ஃபஹப்லி, நீ எனக்கு புள்ளை என்ற தரோனும் மில்லதும் யார்ட புறத்திலேருந்து ஓண்ட புறத்திலேருந்து எனக்கு தரும் ஓண்ட புறத்திலேருந்து நீ எனக்கு தரணும் எனக்கு பிசிக்கலி பிட் இல்ல நான் ஏற்கனவே மலடனாகிட்டேன் எனக்கு கிழடனாகிட்டேன் எனக்கு கொண்டும் செய்யலாம் அதே போல மனைவியை பத்தி சொல்றாங்க ஒம்ராத்தி ஆக்கிறா என்னுடைய மனைவி ஒரு மலடி பெண் அவருக்கு புள்ள கிடைக்க முடியாது மலடான ஒரு பெண் என்னுடைய மனைவியும் மலடி நானும் வயசுல ரொம்ப பலகீனமானவன் என்னையால் என்றா ஒன்றும் செய்யலா என்ன மனைவிக்கும் ஒன்றும் செய்யலா ஆனா உனக்கு ஒரு புள்ள ஒன்றும் யாவலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராலே நாங்க நீங்க என்ன சொல்லுவோம் டாக்டரே கைவிட்டுட்டாரு அந்த ஸ்பெஷலிஸ்டே கைவிட்டுட்டாரு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே டாக்டருக்கு எல்லாம் டாக்டர் தான் ரப் ரப்பு தரக்கூடியவன் என்று நம்பிக்கை அந்த ஜகரியா அலைஹி சலாத்து வசலாத்துடைய உள்ளத்துல இருந்துச்சு துவா செய்யறாங்க அல்லாஹ் ரிப்ளை ஒன்று கொடுக்கிறான் யா ஜக்கரியா இன்னானு பஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா ஜக்கரியா நான் உங்களுக்கு ஒரு நன்மாராயம் சொல்றோம் உங்களோட மனைவிக்கு ஒரு குழந்தை கிடைக்க போது அந்த பிள்ளைக்கு பேர யஹ்யா என்பதாக நீங்க வைக்க வேணும் யஹ்யா என்பதாக நாங்க வைக்கிறோம் நபியாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஆச்சரியப்படுறாங்க யாரும் நான் துவா கேட்டுட்டேன் ஆனா எப்படியா அந்த புள்ள கிடைக்கும் எப்படி புள்ள கிடைக்கும் நான் ஒரு மனதறியால எனக்கு நான் ஒரு கிழவனாயிட்டேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என் மனைவி ஒரு மனதை போகல அவரும் அவராலையும் ஒன்றும் செய்யலாம் எப்படி புள்ள கிடைக்கும் அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் ஜக்கரியா கால கதாலிக் அதெல்லாம் அல்லாஹ் ரொம்ப சிம்பிள் அதெல்லாம் அல்லாஹ் சிம்பிள் அல்லா குரான் சொல்றான் மூணு நாள் நீங்க மூணு நாளைக்கு பேசாம இருங்க மூணு நாளைக்கு ஒரு பேச்சு பேசவானம் மூணு நாள் சிக்கல் மட்டும் செய்யுங்க யாராவது பேச வந்தா கையால சைக்கின செய்யுங்க நான் நல்லா விக்கிர செய்யறேன் அந்த மூணு நாளை உள்ளுக்கு உங்களோட மனைவிட வயிற்றுக்குள்ள நானா புள்ளைய கொண்டு வா யாரால செய்யலும் கண்ணியத்துக்குரியவனே எந்த நபியால செய்யலும் எந்த மலக்கால செய்யலும் எந்த டாக்டரால செய்யலும் இது யாராலும் முடியாது நம்மள ஆரணியனுக்கு செய்யலாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே குழந்தைகள் இல்லாதவங்க செய்யக்கூடிய முதலாவது வழி ரபுல் ஆலமின் கிட்டுவா வேறொன்றுகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அதுக்கு அடுத்தபடியான ஒரு விடயம் தான் சில மக்களுக்கு குழந்தைகள் கிடைச்சிருக்கும் சில நேரம் கருவிலே தோஷனாக இருக்கலாம் கருவில் அப்படியே கலைஞ்சு பேசிக்கலாம் சில மக்களுக்கு குழந்தைகள் கிடைச்சி சின்ன வயசுல வப்பாத்தாகிக்கலாம் சின்ன வயதுல வப்பாத்தாகிறது சோதனைகள் உண்டு அல்லா குரான் தெளிவா சொல்றான் வல நபுலு வண்ணக்கும் நான் உங்களை சில விடயங்களை கொண்டு சோதிப்பேன் அதுல ஒரு விஷயம் ஒத்தமராஸ் சமராஸ் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் எழுதுறாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் மரணிக்க செய்யறது சின்ன பிள்ளைகள் மரணமாகுவாங்க அதுல ஐயூப் அலைஹி இஸ்லாத்து ஒத்தலாத்துக்கு நாங்க ஒரு புள்ள மௌத்தாகினா இஸ்லாத்தை விட்டே போற நிலைமை அவரது ஐயூப் அலைஹி சலாத்து வசலாத்து கிதாபுகள் எழுதுறாங்க ரெண்டாவது வந்த சோதனை ஒவ்வொரு குழந்தைகளா ஒன்றுக்கு பின்னு கொண்டுக்கு இருபத்தி ஆறு குழந்தைகள் உடனடியாக பார்த்தாங்க எப்படி கடுமையான சோதனை நபி அலி இஸ்லாம் அததான் சொன்னாங்க யாருக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் சின்ன பிள்ளையா அழிக்கக்கூடிய நேரம் ஒப்பாத்தாகுதோ அந்த குழந்தைகள் செய்யாமத்துடைய நாள் சிபாரிசு செய்யுமா அவளுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு சுபகானந்தான் அதே போல நபி அலை சொன்னாங்க கூடிய குழந்தைகள் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்தோட சொர்க்கத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அது மாத்திரம் அல்ல இந்த செல்லி முடிக்கக்கூடிய நேரம் ஆயிஷா ரவி அல்லாஹ் அவன் கேட்டாங்க யார சூழல்லாம் இது சின்ன பிள்ளை வபாத்தாகினா மட்டுமா அப்படி இல்ல வயிற்றுக்குள்ள குழந்தைகள் அப்படியே எபோட் ஆகினாலும் இதே அந்தஸ்தான் நபி அலை சொன்னாங்க வயிற்றுக்குள்ள எபோட் ஆகினாலும் அந்த அந்த கவலைக்குரிய பகரம் அந்த கவலைக்குரிய கூலி கியாமத்துல சொர்க்கம் தான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பனாலே குழந்தைகள் கிடைச்சாலும் ஆக பெரிய பாக்கியம் குழந்தைகள் இல்லாம ஒரு சோதனையை தந்தாலும் அதுவும் பாக்கியம் தான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே என்னுடைய குத்துபாவுடைய பிரதான தலைப்புக்குள்ள வாரன் இந்த காலத்துல குழந்தைகள் அதிகமானவங்களுக்கு கிடைச்சாலும் அதிகமான மின்பர் மேடைகள்ல அதிகமான பயான்கள்ல பேசப்படக்கூடிய விடயம்தான் இந்த குழந்தைகள் எப்படி தாய் தந்தையோட நடந்து கொள்ளும் இது அதிகமான இடங்கள்ல பேசப்படுவது பாக்குற இடம் எல்லாம் சொல்லுவாங்க அதரது மகன் இப்படி இருக்கிறார் மகன் அப்படி இருக்கிறார் அதிகமான இடங்கள்ல தாய் தந்தையை பத்தி சொல்லப்படுவது அவளே ஆனா இந்த தாய் தந்தைகளுக்கு குழந்தைகள் மேல ஈக்கக்கூடிய பொறுப்புகள் பேசப்படுறது அதிகமான மின்பர்களை பேசப்படுறதுல உம்முஹானி ரவி அல்லாஹ் அவர்கள் இந்த உம்முஹானி ரவி அல்லாஹ் அவங்களுக்கு நாலு பிள்ளைகள் இவங்க யாருண்டா உம்முஹானி ரவி அல்லாஹ் அவங்களுடைய கணவர் வபாத்தாகினத்துக்கு பின்னால உலகத்துல ஆக சிறந்த ஒரு மனிதன் இந்த உம்முஹானியடி செல்லக்கூடிய இந்த பெண்ண நிக்காக்கு ப்ரப்போசல் கேட்டு வாரா நாலு பிள்ளைகள் யார் முகமது சல்லாஹு அலைஹி வேற யாரும் இல்லை வந்து கேட்கிறான் உம்முஹானி ரவி அல்லாஹனவனை நிக்கா முடிக்க உம்முஹானி ரவி அல்லாஹனவ சொல்லக்கூடிய பதில் எடுத்துடனே சொல்லல வந்திருக்கிறது உலகத்தில் சிறந்த மனிதன் எடுத்தோடனே சொன்னாங்க யார சூழல்லா எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு நபி முழு உலகத்துக்கும் ரஷ்மத்தாக வந்த ஒரு நபி என்னைய நிக்காஹ் முடிக்க வந்திருக்கிறீங்க உண்மையில சந்தோஷமான ஒரு விடயம் ஆனால் கணவனுக்கு செய்யக்கூடிய ஹக்குல நான் அப்படியே மூழ்கி இந்த நாலு பிள்ளைகளுடைய ஹக்க நிறைவேற்ற முடியாம பேசிருக்கோம் என்ற கவலை ஒரு அச்சம் ஒரு சந்தேகம் என்ற உள்ளத்திலேக்கு அதனால அவளை எனக்கு நிக்கா முடிக்கல யார சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்பதாலே சஹாரி பெண்மணிகள் பயந்தாங்க ஏன் குழந்தைகள் அமானிதமான பொறுப்பு சுயாமத்தில் என்ன பதில் சொல்ல போறோம் இந்த காலத்துல சர்வ சாதாரணம் அஞ்சு புள்ள ஆறு புள்ள ஆனா அந்த ஆறு பிள்ளைகளுடைய மேல அக்கறைகள் ரொம்ப குறைஞ்சிச்சு அக்கறை இல்லை என்ற கருத்துல சொல்ல வரல அக்கறைகள் குறைஞ்ச காலம் கண்ணியத்துக்குரியவன் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே குழந்தைகளுடைய பொறுப்புகளை மறந்துட்டோம் குழந்தைகளோட பொறுப்புகளை மறந்துட்டோம் நாங்க யோசிக்கிறோம் வெறுமனே குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அதுக்கு பின்னால நாங்க நல்ல தீன கொடுத்து ஓரளவுக்கு வளர்த்து விட்டுட்டா குழந்தைகளுடைய கடமை முடிஞ்சென்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே இந்த குழந்தைகளை கொண்டு செய்யாமத்துல ஒரு பெற்றோர் சொர்க்கத்துக்கும் போக முடியும் நரகவாதியாகவும் மாறலாம் நரகவாதியாகவும் மாற முடியும் உமரதி அல்லாஹனுடைய காலத்துல ஒரு வாலிப்பண்ட மேல ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு வாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி வாழார் யார சூழல்லா என் மகன் ரொம்ப மோசமாக என்னையோட நடந்து கொள்றான் யார் சூழல் உமர் அல்லா கலீஃபா என்னையோட என்னுடைய மகன் ரொம்ப மோசமாக நடந்து கொள்றாங்க வந்து விசாரிக்கிறாங்க அந்த மகனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க என்ன வாப்போட ரொம்ப மோசமா நடக்கிறீங்களாவே சொன்னாங்க கலீஃபா எப்படி பிள்ளைகளுக்கு வாப்ப உம்மட மேல கடமைகள் அதே போல வாப்ப உம்மக்கு பிள்ளைகள் மீது ஏதாவது கடமைகளிக்கா மிக முக்கியமான மூணு விஷயங்களை சொன்னாங்க இந்த மூணு விடயங்களும் கட்டாயம் ஒரு தாய் தந்தை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிட மேல கட்டாயம் இந்த மூணு விஷயத்த செய்யணும் கேட்டா என்னது முதலாவது சொன்னாங்க அவர் நிக்கா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாய் தந்தை நிக்கா முடிக்கிறதுக்கு முன்னாடி சாலிஹான ஒரு பெண்ணை முடிக்கிறது முதலாவது கடமை ரெண்டாவது சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு அழகான ஒரு பெயர் வைக்கிறது கடமை மூணாவது சொன்னால் அந்த பிள்ளைக்கு குரானுடைய ஹதீசுடைய தீனுடைய இல்ம படிச்சு கொடுக்கிறது கடமை கண்ணியமிக்கமையிலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அந்த வாலிபன் சொன்னார் திருப்பி கலிப்பா நீங்க சொன்னீங்க மூணு விஷயம் இந்த மூணு விடயத்திலே என்னுடைய தாய் தந்தை எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் போதிக்கல நீங்க சொன்னீங்க சாலிஹான ஒரு பெண்ண ஒரு தாய் எனக்கு தரோணும் என்று சொல்லி ஆனா என்னுடைய வாப்பா முடித்தது ஒரு மஜூசி பெண் நெருப்ப வணங்கக்கூடிய ஒரு பெண் ரெண்டாவது சொன்னாங்க அழகான ஒரு பெயர் வைக்கணும் என்ற பெயருடைய அர்த்தம் நெருப்பு கங்கு நெருப்பு கங்கு ஏன் நெருப்பு பேர் சூடாக நீக்கும் அந்த பிள்ளையும் சூடாக நீக்கும் மூணாவது சொன்னாங்க குரான் ஹதீசுடைய எல்ம படிக்க வைக்கணும் சொன்னாங்க அத கூட என்னுடைய தந்தை எனக்கு செய்யல குரான் ஹதீஸ விட்டுட்டு வெறும் வேலைகளை மாத்திரம் வாங்கினார் இந்த விசாரணை வந்துச்சு முடிக்க தெளிவாக கேளுங்க ஏன் சாலிகான பெண்களை முடிக்கணும் என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு பிள்ளை அதிகமாக தந்தையோட ஈக்கிறத விட ஒரு தாயோட தான் அதிக நேரம் நிற்பான் ஒரு தாயோட தான் அதிக நேரம் அந்த பிள்ளை தன்னுடைய நேரத்தை செலவழிக்கும் ஏன் தந்தை ஒரு வேலைக்கு பேசிட்டார் ஜொப்புக்கு பேசிட்டாரா தாய் தான் கூட மிக மிக அருகில் இருக்கக்கூடிய பெற்றோர்ல தாய் மாத்திரம் தான் அருகில கூட அறிப்பான் கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பராலே இந்த தாய் எப்ப தீனில்லாத ஒரு பெண்மணியாக ஈர்ப்பாலோ அந்த பிள்ளை வழி தவறதுல சந்தேகம் இல்லை நூ அலைஹி சலாத்து வசலாத்துடைய மனைவி குபுர்ல இருந்த ஒரு மனி மனுஷன் அவளுடைய மகன் கண்ணான் காபிராக ஒப்பாத்தாகினான் அல்லா காபிராக ஒப்பாத்தாக்கினான் அதே போல இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மனைவி ஹாஜரா தீன் ஒழுக்கம் இஸ்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லாஹ் கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாத்துடைய பரம்பரையில பதிமூணு நபிமார உருவாக்கினான் ஏன் ஒரு பெண் சாலிஹான் ஒரு பெண் அறிந்ததின் காரணம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே உள்ளத்துல கைய வச்சு யோசிக்கணும் நான் முடித்த பெண் தீனுள்ள ஒரு பெண்ணா அப்படி இல்ல முடிக்கக்கூடிய நேரம் தீன் இல்ல நான் முடிச்சதுக்கு பின்னால சரி அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்த படிச்சு கொடுக்கறனா கண்ணியத்துக்குரிய வேளாண் பெரியார் அலை சகோதரே பெண்கள் இந்த உபதேசங்கள் பெண்கள் இந்த நசீகத்துகள் பெண்கள் பயான்கள் கேட்கறது ரொம்ப குறைவு நாங்க தான் ஆண்களாகிய நாங்க தான் வீட்டுல படிச்சு கொடுக்கணும் கணேசுக்குரிய மேலான பெரியாராலே சகோதரர்களே நண்பராலே இந்த காலத்துல உம்மா வாப்பா எதிர்பார்க்கிறான பிள்ளைகள் பாலியான பிள்ளைகளா உருவாகணும் பிள்ளைகள் ஹசன் ஹுசைன போல உருவாகணும் கண்ணியத்துக்குறான எந்த பெற்றோரும் யோசிக்கிறல்ல ஹசன் ஹுசைன போல பிள்ளைகள் உருவாகணுமா நீங்க அலி பாத்திமாவ போல ஈக்கோடும் பாப்பா போல உம்ம மோசமான ஒரு பெண்ணா வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் பிள்ளைகள் எப்படி சாதியாக ஆகுவாங்க யாரும் கோவித்துக் கொள்ள கோவித்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மின்பலகள் உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது ஒவ்வொரு மிம்பர் மேடைகள்ல உளமாக்கள் உண்மைகளை மறைச்சா சமூகத்துக்கு உண்மைகள் சொல்றது யார் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களை சகோதரர்களே இந்த மின்பர் எதிர்த்து பின்னால மிரிச்சாலும் மிரிக்காட்டியும் பக்க நான் செல்றது என்னுடைய கடமை நான் செல்லதான் செய்வோம் எல்லா உம்மமாரும் பாப்பமாரும் எதிர்பார்க்கிறபடி ஹசன் ஹுசைன போல அந்த மாதிரி சுகத்தோட நல்ல அக்லாக்கோட அதுக்கு தாய் தந்தைகள் நாங்க அந்த முறையில இருக்கிறோமா வாப்பா பிராவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஹசன் ரவி அல்லாஹன் அவளுடைய வாழ்க்கையை பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க முடியாது அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய அநியாயம் விளைச்சல் செய்யக்கூடிய நிலம் சீராய்ந்தாத்தம் பயிர் சீராக வரும் கண்ணியத்துக்குரிய ஆளு நிலம் சீரில்லாட்டி எப்படி பயிர் சீரா வரும் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே கண்காணிங்க ஒரு மனைவி மாறும் அதிகமான நேரம் காலம் கொடுக்கிறாங்க பிள்ளைகளோட டிவியில இருக்கிறாங்களா பிள்ளைகளோட என்ன செய்யறாங்க பிள்ளைக்கு வெறும் கார்ட்டூனை போட்டு கொடுத்து அவனோட வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா துன்யாவுடைய அழிவு அவங்களால படிச்சு கொடுக்கப்படுவதா ஏன் ஆண்களாகி எங்களோ கிட்டதான் விசாரிக்கப்படும் உமர் பாலமுறை அஹமத்துல்லாஹி அலேஹ் அவனுடைய மஜுமால அவனுடைய பயன் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னால அதிகமான மக்கள் அவளுடைய சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்த உமர் பாலம்பூரி அந்த ஆலிம முசாஃபா செய்யறதுக்காக வேண்டி வருவாங்க எல்லாரும் முசாஃபா செய்யறதுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க அந்த நேரம் உமர் பாலம்பூரியோட ஒரு வழக்கம் தான் சின்ன பிள்ளைகிட்ட சந்தர்ப்ப துவாக்கள் கேட்பாங்க சந்தர்ப்ப துவா தூங்கக்கூடிய நேரம் ஓதுற துவாவை செல்லுங்களே நீங்க தூங்கி எழுமினத்துக்கு பின்னால் ஓதுற துவாவை செல்லுங்களேன் இப்படி சந்தர்ப்ப துவாக்கள் கேட்பாங்க அப்போ ஒரு வாப்பா கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே ஒரு பாப்பா இன்னொரு மகனை கூட்டிட்டு வாரார் வந்து செல்வார் முசாஃபா செய்ய சொல்லி வளமைய போற உமர் பாலமூர் அஹமதுல்லாஹி அவங்க அந்த சின்ன பிள்ளை கிட்ட கேட்கிறாங்க மகன் இங்க வாங்க தூங்கக்கூடிய நேரம் முதுர கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அந்த சின்ன பிள்ளை திரும்பி ரிட்டன் கேட்டுச்சு அதனால தூங்கக்கூடிய நேரம் நாலு துவா ஈட்டு அதுல உங்களுக்கு எந்த துவா என்று சொல்லி சுபகாரம் எத்தனை பேருக்கு கண்ணியத்துக்குரியவர்களை தூங்கக்கூடிய நேரம் நாலு துவா இருக்கின்றதாக தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லாஹும் விஸ்மிகா மூத்து வாசி அவ்வளவுதான் சுத்தமாக சொல்லல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கடன் எத்தனை பேருக்கு தெரியும் வீட்டில் இருக்கக்கூடிய சாமான முன்னேற்றம் ஒரு காலம் கையால கொச்சிக்காரச்சோ ஒரு காலம் கையால உடுப்பு கழுவினோம் வீட்டில் இருக்கக்கூடிய சாமான் இப்ப பிளெண்டர்ல கொச்சிக்கா பிளெண்டர்ல வாஷிங் மிஷின்ல உடுப்பு கழுவுறோம் வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண முன்னேற்றம் பாப்ப உம்மமாருடைய ஈமான்ல என்ன முன்னேற்றம் இருபது வருஷத்துக்கு முன்னால் அல்ஹந்தோத தெரிய போத தெரியா இருபது வருஷத்துக்கு முன்னால் அத்தையா தெரியா இன்னும் தெரியா அப்ப எப்படி பிள்ளைகளை கொண்டு போய் இது மதுரசால பேசிட்டு சாலையான பிள்ளைகளை எதிர்பார்க்கிறது என்னுடைய மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு போட்டோ காப்பி அதுல கொண்டு போய் ஒரிஜினலை போட்டு போட்டோ அடிக்கக்கூடிய நேரம் ஒரிஜினல் எண்ணெய்க்கும் அதுதான் போட்டோ காப்பியில வரும் நாங்க ஒரிஜினல் போட்டுட்டு போட்டோ காப்பியில இந்த இந்த இந்த இந்த மாற்றங்கள் வரணும் என்றா முதல்ல ஒரிஜினல்ல மாற்றம் செய்யணும் தாய் தந்தைகள் கிட்ட மாற்றம் வந்தாலும் பிள்ளைகள் கிட்ட மாற்றம் வரும் சைக்காலஜிலேயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க learning theory theory of learning பிள்ளைகள் பார்த்து படிக்கிற விஷயம் பார்த்து படிக்கிறது ஒரு பிள்ளைக்கு உலகத்தில் ஆக சிறந்த நசீகத் உபதேசம் தான் அதான் செல்லக்கூடிய நேரம் பாப்ப நீங்க பேச்சு சொல்லுங்கன்னு சொல்லி செல்றது பாப்பா உலகத்தை பேச சொல்லுங்க இப்படி சொல்றதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய உபதேசம் நசீகத் சைக்காலஜியில சொல்றாங்க ஒரு பிள்ளைக்கு அது எந்த அளவுக்கு படாதென்றா பாங்கு செல்லக்கூடிய நேரம் பாப்பா உது எடுக்கிறத புள்ள காணாத வரைக்கும் நூத்துக்கு எண்பது வீதம் அந்த தொழுகையுடைய பவாயில் பிள்ளைக்கு படாது ஏன் பிள்ள கண்ணால காணல்ல வாப்ப உருவெடுக்கிறத பிள்ள கண்ணால காணல்ல வாப்ப தொல போறத வாப்ப வீட்டுல டிவிய பார்த்து கொண்டு இருக்கிறார் பிள்ளைக்கு தொலை போ சொன்னா எப்படி பிள்ளைக்கு படும் கண்ணியத்துக்குரியவரு முதலாவது எங்களைய சீர்திருத்துவோம் சமுதாயத்தை ஊர புள்ள திருத்துறதுக்கு முன்னுக்கு முதலாவது எங்களையே நாங்க திருத்தோம் எங்கட வாழ்க்கை எப்படி நாங்க முஸ்லீம போலையா சிலவங்க காலையில முஸ்லீம் அந்தில காப்பு போயிட்டோம் சிலவங்க மாலையில முஸ்லீம் காலையில காப்பு அல்லா இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரம் பிள்ளைகள் சாலிகா உருவாகிறது ரொம்ப குறைவு அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இரண்டாவது அழகான பேரகளை வைங்க பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய நேரம் இந்த காலத்துல பேரகள் வைக்கப்படுவது அழகான பேர் அல்ல மொடன் பெயர் உலகத்திலே இல்லாத பெயர் ஒன்று வைக்கணும் என்ன செய்தான் என்று வைக்கும் உலகத்துல வைக்காத பெயர் என்ன செய்தான் உலகத்துல இல்லாத பெயர் என்றான் உலகத்துல அதிகமானவங்க உலகங்கள் கிட்ட இப்ப பேரும் கேட்கிறல்லே கூகுள் முக்கியமான உருவாகின காலம் கூகுள்ல பெயர்கள் தேடுறாங்க கூகுள் வெப்சைட்ல உலமாக்கள் உசுரோட இருக்கக்கூடிய உலமாக்கள் கிட்ட கேட்காம கூகுள்ல நெட்ல தேடுறாங்க பேர்களே வித்தியாசமான பேர் வருமா பெயர்ன்றது ஒரு துவா கண்ணியத்துக்குரிய துவா உதாரணம் ஒரு பெயர் அஹ்மத் என்று வச்சா மிகவும் புகழுக்குரியவன் அந்த பிள்ளைய கூப்பிடக்கூடிய நேரம் அஹ்மத் அஹ்மத் மிகவும் புகழுக்குரியவன் மிகவும் புகழுக்குரியவன் இந்த துவா எப்ப கபூலியத்தாகும் என்று தெரியா அதுக்குதான் சொல்றாங்க நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களா பார்த்துவீங்க இது ரெண்டாவது கடமை தீன் கொடுக்கிறதெல்லாம் ரெண்டாவது முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர் நண்பராலே சாலியான பெண் ரெண்டாவது அழகான பெயர் மூணாவது சொல்றாங்க அழகான தீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கப்படும் கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பராலே இந்த காலத்துல யாரும் கோவிக்கவான அதிகமான மக்கள் ஸ்கூலுடைய படிப்புக்கு துனியாவுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆகிரத்துடைய படிப்புக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறல்ல கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் உண்மையா கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மதரசாக்கு கேட்க போனாலும் முதலாவது கேள்வி ஸ்கூல் சிலபஸ் ஈக்கா ஏன் கண்ணியத்துக்குரிய துனியாவை முன்னுக்காக்குறோம் ஏன் சில பேரன்ஸ் பெற்றோர்கள் இங்க எப்படியோ தெரிய கொழும்பு பகுதியில் நான் சொல்றோம் எத்தனையோ பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகளை மதரசா அனுப்பாம மதரசாவுடைய நேரகாரங்களை சீண்டு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகளை எட்டாவது ஸ்கூல்ல மூணாவது கிளாஸ்ல தனி ஞாயிறாவினா புள்ள முழுக்க முழுக்க பகல் சாப்பாடோட கிளாஸ்ல தான் கிட்டத்தட்ட எத்தனையோ மணித்தியாலங்கள் பில்ல படிக்குது ஆனா ஓ லெவல் பார்த்தா பில்ல ஃபெயில் போகும் அதிகமான மக்களுடைய விடயங்கள் இது அதிகமான மக்களுடைய மாணவர்களுடைய கார்பூங்கார் கண்ணியத்துக்குரிய வேளாண் பெரியாரல சகோதரர் ஏன் தீனுடைய கல்வியை பின்னு காக்கிறோம் துனியாவுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எப்படி அல்ல துனியா வருவான் துனியாவை காக்கி எப்ப தீன் காவுதோ துனியாவும் இல்லாம வைத்து எப்ப நீங்க காக்கி முன்னுக்காக்கி துனியாவை காக்கிறீங்களோ அல்லா துனியாவை சேர்த்து தருவான் ஏ கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களை நண்பர்களே மூணாவது விடம் ஒவ்வொரு பேரன்ஸ் பெற்றோரும் துன்யா ஆக்கிரத்துடைய எளிமை படிச்சு கொடுங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு உண்மையான கண்ணியம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியாரலை சகோதரர்களே ஏண்ட மகன் பைலட் ஆகிக்கிறது என்று சொல்றது அல்ல ஏண்ட மகன் இப்படி பிசினஸ் செய்கிறார் மாசம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறான் இல்ல கண்ணியத்துக்குரிய மேலான பெரியாரலை சகோதரர்களே இந்த மஜுமால பெற்றோர்கள் அழிப்பீங்க வயசாளி அழிப்பீங்க நல்லா எடுத்துக்கொள்ளும் அவளுடைய தலைகளுக்கு நீங்க என்னதான் உங்களோட மகனை பைலட் ஆக்கினாலும் நீங்க கேரண்டி பண்ணவானும் உங்களோட ஜனாத இதே மசித கொண்டு வந்து வைக்கப்பட்டா உங்களோட மகன் முன்னுக்காவி தொழில்விப்பார் என்பதா உண்மையான ஒரு பெற்றோருக்கு சந்தோஷம் தன்னுடைய சொந்த மகன்மாருடைய கையால் அவங்களுடைய ஜனாதாக்கள் தொழில்விக்கப்படும் இதே கண்டி பகுதியில நான் பேர சொல்ல விருப்பம் இல்லை இதே கண்டிப்பா நீ பரவலான ஒரு பகுதியில குத்துமாக்கு போன நேரம் ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு ஜனாதா வைக்கப்பட்டுச்சு ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு ஜனாதா வைக்கப்பட்டு தொழிலிக்கப்பட்டுச்சு தொழிலிச்சது அவருடைய மகன் அந்த இடத்துல ஜமாத் கொண்டு வந்தீங்கன்னா அரபிகளுடைய ஒரு ஜமாத் அதுல தரீந்தார் ஒரு ஆலின் ஷேக் அப்துல் முஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலின் அரபி தொழுந்து முடிச்சதுக்கு பின்னால குத்துமாவின் என்னிடத்துல வந்து கேட்டார் தொழுவித்தது மையத்துடைய யார் இந்த ஜனாபவ தொழுவித்தது மையத்துடைய யார் நான் சொன்னோம் அவருடைய மகன் தான் தொழுவித்தார் சொன்னாங்க இந்த ஜனாதவ தொழுவித்தது அவருடைய மகன் என்றா ஆக பெரிய அநியாயத்தை இந்த ஜனாதாக்கு செஞ்சுட்டார் நான் கேட்டோம் ஏன் மாற ஏன் உடனடியாக சொன்னார் மூணாவது வீர் கெட்டினத்துக்கு பின்னால சொற்ப நேரம் கூட டைம் கொடுக்காம நாலாவது தக்பீரை கட்டினார் ஏன் அந்த ஜனாதக்கு சொந்தக்காரன் இல்லாத மக்கள் எல்லாம் பின்னுக்கு சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹும் என்ற பூர்த்தியான துவாவ பூரணமாக ஓதுறார் ஆனா இவர் பூர்த்தியாக ஓதாம நாலாவது தக்பீரை கட்டினார் அதுதான் சொன்னன் அவர் ஆகப்பெரிய அநியாயத்தை தந்த ஜனாதக்கு செஞ்சிட்டார் அல்லாஹ் என பிள்ளைகளுக்கு கிட்ட ஆக குறைஞ்சலின் வைத்து விசாரிங்க நாலு ரக்காத் அந்த நாலு தக்குவீர் கெட்டக்கூடிய ஜனாதவுடைய சட்டத்திட்டம் உனக்கு தெரியுமா வாப்பா எத்தனை பேரன்ஸ் விசாரிச்சீங்கிறோம் சும்மா நாங்க சொல்றோம் உலக ரீதியில் அப்படி சம்பாதிக்கிறான் இப்படி சம்பாதிக்கிறான் அவர் அங்க இவர் இங்க உண்மையான பெருமாதில் அல்ல எங்களுடைய மகனுடைய கையால பிள்ளைகளுடைய கையால உறவினர்களுடைய கையால எங்க ஜனாத தொழுவிக்கப்படும் உண்மையான சந்தோஷம் அதுதான் பெற்றோர்கள் கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே துனியாவுடைய படிப்பை மாத்திரம் கொடுக்கிறத சொல்லல மாத்திரம் கொடுத்தா எப்ப தீனுடைய கல்வியும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு பேசி சேருவோ நிச்சயமாக நாங்க எதிர்பார்க்கிறத போல அந்த பிள்ளை தீண்டாரியாக மாறுவார் எனவே கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே என்னுடைய கொசுபாவுடைய கடைசி விடயம்தான் எல்லாத்துக்கும் தெரியும் கடைசியா ஒரு விடயத்தை ஞாபகம் படுத்திட்டு இந்த குத்துமா முடிச்சு கொள்றேன் எல்லாத்துக்கும் தெரியும் சிரியாவுடைய நாட்டுல முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட இன்றைய நாள்ல மாத்திரம் எங்கட காதுக்கு வந்த விடயங்கள் கிட்டத்தட்ட எட்டு நூறு குழந்தைகளுக்கு மேல கொலை செய்யப்பட்டுட்டான் எட்டு நூறு குழந்தைகளுக்கு மேல கொலை செய்யப்பட்டுட்டான் கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே பொதுவான ஒரு விடயத்தை பார்ப்போம் வெறுமனே வாட்ஸ்அப்ல வைபர்ல சோசியல் மீடியாக்கள்ல அந்த விடயங்களை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த மாத்திரம் தான் முடியும் எங்களுக்கு மத்தவங்களுக்கு போர் பண்ணி தெரியப்படுத்த மாத்திரம் தான் முடியுமே தவிர அந்த சிறிய மக்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு உதவி என்னென்றா நாங்க நேர்ல போய் அந்த சிறிய மக்களுக்கு உதவி செய்ய முடியா செய்யும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது எப்படியும் செய்யும் மறைமுகமான ஒரு உதவிதான் நிறைய அவங்க அடித்த தெளிவாக சொன்னாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மறைவாக செய்யக்கூடிய துவா அல்லாக்கிட்ட அவசரமா சாப்பிடாது நேரடியாக கேட்கக்கூடிய துவாவை விட மறைமுகமாக கேட்கக்கூடிய துவா அவசரமாக கமலாகும் எனவே கண்ணீரிக்க வேளாண் பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே இந்த சோதனைகள் உயிர் பலிகள் இதெல்லாம் முஸ்லிம்கள் நாங்க எதிர்பார்த்த விடயங்கள் தான் யாரும் எதிர்பார்த்தாங்க நபியா சொல்லாம இந்த விடயங்கள் நடக்கிறல்ல திருநீதியுடைய ஹதீஸ் கிழமை நினைக்கிறேன் நபியவங்க அஞ்சு பாவங்களை சொன்னாங்க இந்த அஞ்சு பாவம் துணியால நடந்துட்டா அல்லாவுடைய சோதனை இறங்குறதை யாராலும் மாற்ற முடியாது அஞ்சு பாவங்களை ரொம்ப லேசாக சொல்லிட்டு போனாங்க எந்த நாட்டுல ஜினா கூடுதோ அதே போல இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய ஆட்சி நடக்கலையோ ஜக்காத் கொடுக்காம யாரு ஜக்காத்தை பதுக்கி வைக்கிறாங்களோ அதே போல யாரு அல்லாக்கும் வசூலுக்கும் ஈக்கக்கூடிய ஒப்பந்தத்தை முறிச்சு அல்லாவ மறந்து உலகத்துல வாழ்றாங்களோ இந்த மக்களால நாங்க அல்லாவ மறந்தாலும் இல்லாட்டி வேற நாடுகள் அல்லாவ மறந்த நிலைமையில் உலகத்துல வாழ்ந்தாலும் முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக சோதனைகள் இறங்கும் இதுல சந்தேகம் இல்லை எனவே நான் காரணங்கள் தேடவானது யாரும் இந்த சிரியாவுடைய பிரச்சனை பலஸ்தீனுடைய பிரச்சனைக்கு யாரும் காரணம் தேடவானம் நான் மின்பர்ல என்று சொல்றேன் கண்ணியத்துக்குரியவர்களை அதிகமான வெளியில காரணங்கள் தேடுறாங்க சிரியா கடிச்சு ஐய செய்யக்கா பலஸ்தீனா அப்படிலா சிராக்கா ஈரானா யூஎஸ்ஏயா கண்ணியத்துக்குரியவர்களை மின்பர்ல வச்சு ஒல்லா சொல்றேன் அந்த சிரியால ஒவ்வொரு முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுறதுக்கு காரணம் களிமசன்ன நானும் நீங்களும் தான் களிமசன்ன நானும் நீங்களும் தான் சந்தேகம் இல்லாம வெளிப்படையான உண்மை இதுதான் ஏன் ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில எங்க வாழ்க்கைக்கா வாழ்க்கை இருந்துட்டா முஸ்லீம்களுக்கு அல்லாட உதவி இறங்கும் வாழ்க்கை இல்லையா சோதனை இறங்குறது தடுக்க முடியாது எனவே கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே எல்லாரும் விரும்புவீங்க நான் ஆதரவு வைக்கிறேன் சிரியாவுடைய பிரச்சனை அவசரமாக நிவர்த்தி ஆகணுமா சிரியாவுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணுமா என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பாதுகாக்கப்படணுமா கண்ணியமிக்க மேலான பெரியார்களே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உணவு வழங்குறதுக்காக வேண்டிய அவங்களுக்கு பறிமுதல் செய்யப்படக்கூடிய லஞ்சம் ஒவ்வொரு பெண்களுடைய கப்பு ஒவ்வொரு பெண்களுடைய கப்பு கண்ணிய சுபரியவாளே எங்கட நாட்டு தங்கச்சிங்க நடந்தா பார்த்து கொண்டு இப்போவா எங்கட குடும்பத்துக்கு இப்படி நிலைமை வந்தா சும்மா இப்போதான் பேரண்டு சுமல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய லஞ்சம் ஒவ்வொரு பெண்மணிகளுடைய தப்போ ரோசம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இது பதோடும் கண்ணியமிக்க மேலான பெரியார்களை சகோதரர்கள் எனவே சிரியாவுடைய பிரச்சனை அல்லாவுடைய உதவி இறங்கணுமா அந்த பெண்கள் பாதுகாக்கப்படணுமா அந்த முஸ்லிம் பிள்ளைகள் என்னத்துக்கு கொலை செய்யப்படுறாங்கன்றே அவங்களுக்கு தெரியாது என்னத்துக்காக வேண்டி கலத்தரைக்கப்படுறாங்கன்றே தெரியாது ஜாகிரியத்துடைய காலத்தை போல மாறி என்னத்துக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க எத்தனை பிஞ்சு குழந்தைகள் இதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு உதவிதான் கண்ணியத்துக்கு மிம்பர்லேன்னு சொல்றோம் யாரும் வெளியில காரணங்களை கேடவானம் காதை கொடுத்து கேளுங்க சொல்றதை கேளுங்க ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் தங்களுடைய வாழ்க்கைய அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில வாழாத வரையில இந்த உலகத்துடைய நிலைமையை மாற்ற முடியாது எனவே உலகத்துடைய நிலைமை மாறணுமா முஸ்லிம்கள் மாறணும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மாறணும் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களா மாறணும் அப்பதான் உலகத்துடைய நிலைமை எல்லாம் மாறணும் எனவே இந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாசோட அமைச்சக்கூடிய பாக்கெட் எல்லாம் பல முழுமையான முறையில வாங்குவானா ஏழைங்கிற பாவங்களை மன்னிச்சிடுவாயா குற்றம் கடைகளை மன்னிச்சிடுவாயா அறிந்து அறியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயா நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையே இந்த தகுதி இல்லாதவங்களும் யா அல்லா நீயோ கொடுத்த ரொம்ப தகுதியானவன் யா அல்லா என்னோட பாவங்களை மன்னிச்சிடுவாயா அறிந்து அறியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயா யாழ் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க யா அல்லா முஸ்லிம் சகோதரர்கள் கொல்லப்படுறாங்களா அல்ல எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் கொல்லப்படுறாங்களா அல்ல முஸ்லீம் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க யாரெல்லாம் இந்த முஸ்லீம் குழந்தைகளை பாதுகாக்கிறியாள் முஸ்லீமான பெண்களை பாதுகாக்கிறியாள் இந்த பெண்களுடைய கற்ப பாதுகாக்கிறியாள் இந்த சிறிய முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சிருக்காள் உன்னை விட்டா வேற யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையாள் இந்த முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சிருக்காள் முஸ்லீமான பெண்களை பாதுகாக்கிறியாள் முஸ்லீமான ஆண்களை பாதுகாத்திரியாள் வாலிபர்களை பாதுகாத்திரியாள் வயோதிபர்களை பாதுகாத்திரியாள் யாரும் அந்த குழந்தைகளை பாதுகாத்திரியாள் பத்திரம் குழந்தைகள் யாருல கொஞ்சம் மனமிறங்கி உதவி செஞ்சிருக்காள் அந்த குழந்தைகளை பாதுகாத்துடுவாயா இந்த பாப்பைகளுக்கு அழிவை கொடுத்துடுயா இல்ல முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த காப்பிர்களுக்கு எதிராக போராடி கொண்டே செஞ்சிருக்காங்க சில முஸ்லிமான பெண்கள் மானபண்டப்படுத்தப்படுறாங்க யாருன்னா இந்த நிலம் எடுத்து பாதும் எங்களால செய்யலும் துவா மாத்திரம் தான் என் துவாவை கபூல் செஞ்சு போயாள் புனிதமான ஒரு இடத்துல எங்க கேட்கிறோம் யாருலாம் புனிதமான ஒரு நாள்ல எங்க கேட்கிறோம் யாருலாம் வயோதிப்பர்கள் ஆமீஷ் செல்றாங்க யாருலாம் உலமாக்கள் ஆமீஷ் செல்றாங்க யாருலாம் சின்ன பிள்ளைகள் ஆமீஷ் செல்றாங்க யாருலாம் பல சோதனைகளை முஸ்லிம்களுக்கு இறக்கிட்டாயா இல்ல முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிட்டியா இல்ல உன்னை விட்டு உதவி செய்யறதுக்கு உத்தரவு இல்லையா இல்ல மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறியா இல்ல அவளுடைய திட்டங்களை தவிடுபடி ஆசிரியா இல்ல அவளுடைய திட்டங்களை அப்படி அடியோட அழிச்சு போட்டுடியா இல்ல முஸ்லிம்களை இஸ்லாமியர்களா வாழ வச்சிடியா இல்ல சந்தோஷமான வாழ்க்கையை தந்துடியா இல்ல நிம்மதியான வாழ்க்கையை தந்துடியா இல்ல சோதனை இல்லாத வாழ்க்கையை தந்துடியா இல்ல அழகான வாழ்க்கையை தந்துடியா இல்ல என்ன துவாக்களை கேட்டோம் அனைத்து துவாக்களையும் கபூல் செய்து கொள்வாயா என்னுடைய இறுதி முடிவு நல்லதாக்கிடுவாயா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு எங்களுடைய ரூக்களை கேட்கப்படுவாயா வாஹ தாவான அல்ஹம்துலில்லாஹ் For more lectures, visit slhub